ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முவாதே அல்லாஹுவின் மீது சத்தியமாக உம்மை நான் நேசிக்கிறேன் முவாதே என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின் நீர் கூறுவதை விட்டுவிட வேண்டாம் என உமக்கு உபதேசிக்கிறேன் என்று என் கையை பிடித்துக் கொண்டு நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு துவாவின் பொருள் இறைவா உன்னை நினைவு கூறவும் உனக்கு நன்றி கூறவும் உனக்கு அழகிய முறையில் வணக்கம் புரியவும் எனக்கு உதவி செய்வாயாக